கூட்டங்களோறும் குருகைத்திரான் குணம் கூறுமன்பர் இழுக்கங்களோர் இழுக்கப்பெற்றேன் இருந்தனுடைய நாட்டங்களோறும் புலன் வந்து நாவப்பெற்றேன் இனிமேல் விழுக்கங்களோடக்கன்றே பெரும்போகம் வளர்கின்றது அம்பர் பெருமானை பற்றி மூன்று விஷயங்கள் பேச விரும்புகிறேன் அவர் பெரிய கவித்த கிழவர்த்தி அவருடைய பாடல்களை ஸ்ரீவைஷ்ணவ பேராசிரியர்கள் எவ்வளவு கையாண்டிருக்கிறார்கள் என்பது முதல் விஷயம் அந்த ஸ்ரீவைஷ்ணவ பேராசிரியர்கள் அருளி செய்த அர்த்தவிசேஷங்களை கம்பர் பெருமான் தம்முடைய ராமாயணத்தில் எவ்வளவு கையாண்டிருக்கிறார் என்பது இரண்டாவது விஷயம் வால்மீகி ராமாயணத்திற்கும் கம்பராமாயணத்திற்கும் உள்ள பாஷையை எடுத்துக்காட்டுதல் மூன்றாவது விஷயம் மறுபடியும் தெரிவிக்கிறேன் கம்பர் பெருமானுடைய கையுள்களை நம பேராசிரியர்கள் தங்களுடைய நூல்களிலே எவ்வளவு கையாண்டிருக்கிறார்கள் என்பது முதல் விஷயம் அந்த சீவைஷ்ணவ பேராசிரியர்கள் பொறித்துள்ள அர்த்த விசேஷங்களை கம்பர் எவ்வளவு தாம் கையாண்டிருக்கிறார் என்பது இரண்டாவது விஷயம் மால்மீகி ராமாயணத்திற்கும் கம்பராமாயணத்திற்கும் உள்ள வேற்றுமை பாசி அதை நிரூபிப்பது மூன்றாவது விஷயம் அடவே மூன்றையும் தெரிவிக்கிறேன் கம்பர் பெருமானுடைய செய்யுள்களை நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் அதாவது திவ்ய பிரபந்தங்களுக்கு வியாக்கியானம் அருள் செய்கிற பேராசிரியர்கள் எங்கெங்கே கையாண்டிருக்கிறார்கள் ஒரு நாளுடன் காட்டுகிறேன் முதல் இடம் நமக்கின் நமக்கிங்கொழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளோ அன்பினால் பேரழைத்த நவும் சீரி அருளாதே ஆட்சிகள் கண்ணதிராணத்திலே பொறுமை வேண்டுகிறார்கள் எங்களுடைய குற்றங்களை நீச்சமிட்டவளோடும் என்று பொறுமை வேண்டுகிற சட்டமல் அந்த இடத்திலே ஆச்சாரியால் முத்தமிழ் துறையின் முறை போகிய உத்தம கவிகட்கு ஒன்றுணர்த்துவேன் பித்தர் சொன்னவம் பேதையர் சொன்னவம் பத்தர் சொன்ன பெறுபவோ உலகத்திலே மின்றாந்தோடைய பேச்சுக்களை வேண்டி பேர் ஆதரித்து ஆதரவோடு விரும்பி கேட்பர்கள் ஆனால் மூன்று பேர்கள் பித்தர் பேதையர் பத்தர் பித்தர் என்றால் பைத்தியக்காரர் பத்தர் என்றால் பக்திமான்கள் பேதையர் என்றால் சிறுபகங்கள் இந்த மூன்று பேர்கள் பேசுவதிலே என்ன ரசம் இருக்கும் பைத்தியக்காரன் பேசுவதிலே என்ன ரசம் இருக்கும் ஆனால் இந்த பைத்தியக்காரனுடைய வார்த்தையையும் விரும்பி கேட்பார் உலர் பித்தர் சொன்னவும் பேதையர் சொன்னவும் சிறு பசங்கள் அம்மா அச்சா சாஞ்சா மோஞ்சா பீஞ்சி வெச்சா அப்படின்னு சொல்லு குடலிருகி யாழி தம் மக்கள் மலரச்சொல் கோளாதவர் குழாசிரியர் குழநிதி யாழினிதி என்பர் ஆரவர் தம் மக்கள் மலரச் சொல் கோலாதவர் அதனாலே பித்தரு சொன்னவும் பேதையர் சொன்னவும் பத்தரு சொன்னவும் அத்தியந்த பக்தியுக்தானாம் நைவசாஸ்திரம் நச்சக்கிரமஹா பக்திமான்கள் பேசினால் ஒன்னோடொன்று சம்பந்தம் இல்லாமல் பேசுவர் ஆனால் அது கேட்க இனிதா இருக்கு இது கம்பருடைய பாடம் ஆரம்பத்திலேயே கம்பராமாயண முகத்திலேயே தன்னுடைய விர வணக்கம் போதே வினயத்தை காட்டுகிற ஒரு செய்யும் இதை ஆச்சாரியால் கையாண்டிருக்கிறார்கள் எந்த இடத்திலே உந்தம் அறியாத புள்ளகளோ என்கிற இடத்திலே பித்தரு சொன்னவம் பேதையர் சொன்னவம் பத்தரு சொன்னவம் பன்னப்பருபவோ அடுத்த இடம் ஒன்று காட்டுகிறது திருமங்கை ஆழ்வார் ஆயிரக்கணக்கிலே பாசுரங்கள் பாடியிருக்கிறார் அதிலே ஆரம்பம் முதல் பதிகம் முதல் பதிகம் அதிலே பத்தாவது பாட்டு வாடினேன் பாடி என்று தொடங்கி ஒரு பதிகம் பாடியிருக்கிறார் நான் கண்டுகொண்டேன் நாராயணா வெண்ணன் நாமம் அதிலே பத்தாவது பாட்டிலே மஞ்சுளாந்தோரை வண்டரை மானீர் மங்கையார் வாழ்கவிகந்தி மஞ்சுளாந்தோரை வண்டரை மானீர் அச்சம் பண்ணுகிறார் பெரியவாச்சான் பிள்ளை என்கிற பேராசிரியர் மஞ்சி அந்த மங்கையர் ஹோம் அவருக்கு திருநாமம் இந்த மங்கை என்பது ஒரு ஊர் அந்த ஊரை வருணிக்கிறார் அது எப்படிப்பட்ட ஊர்னு கேட்டா மஞ்சுளாஞ்சோலை மேகங்கள்லாம் மேகங்கள் மஞ்சு மேகம் மேகங்கள் உலாவும்படியான சோலகரை உடையது பண்டரை மானீர் பண்டுகள்லாம் முடிக்கும்படியான தீர்த்தத்தை உடைய கூறகு என்று அர்த்தமாகிறது முதல்ல ஒரு அர்த்தம் பண்ணினார் இந்த பண்டரை மானீர் என்று இருக்கிறது நீர்ல பண்டு அறையுமா நீர்ல ஜலத்திலே வண்டுகள் எதற்காக வரப்போறது அதில் குப்பங்கள் தாமிர பூக்கள் இருந்தால் அங்க போகுமே ஒழிய இந்த நீரிலே வண்டுகள் அறையுமா என்பதாக ஆலோசித்து ஒரு விதமாக அர்த்தம் பண்ணினார்கள் மஞ்சுளாஞ்சோலாரிலே வண்டு அறையும்படியான ஊர் என்று அர்த்தம் பண்ணிவிட்டு ஆற்றுக்கு வரவு சொல்லுவார் ஈக்கள் வண்டொடு மொய்ப்பாவரம் மிகந்து என்பதுகளே கம்பருடைய பாசுரமன் சரையூ நதியை வருணிக்கிறார் ஆற்று படலத்திலே பாலகாண்டத்திலே ஈக்கள் வண்டொடு மொய்ப்பா ஈக்களும் வண்டுகளும் அந்த வண்டுகளிலே தாமரையிலேருந்து அந்த மகரந்த மாதிரி விழுந்து பெருகும் அந்த புஷ்பங்களுக்கு போறதும் உண்டு வேண்டுகள் அங்க பெரிய ஆறுகள்ல புஷ்பங்கள் எங்கே இருக்கும் எங்கேயோ ஒரு இடத்துல பெருகும் மகரந்தம் பெருகும் அது அடிச்சுட்டு வரும் அந்த தீர்த்தங்களிலே வண்டுகள் முக்கிறது என்று கம்பர் பேசியிருக்கிறார் என்று அங்கே ஈக்கழி வன்புடுமைப்பா என்று தமிழர்கள் கூறுவர்களே ஆகையாலே மண்டலை என்பதை நீரிலேயே அன்பயிக்கலாம் முதல்ல சோலையிலே அன்பைக்கு ஒரு பொருள் கூறினார் அன்றைக்கே தமிழர்களுடைய பேச்சிலே ஆற்று நீரிலேயே வண்டு மட்டுமில்லாத பாசுரம் இருக்கிறபடியினாலே இப்படியும் அர்த்தம் பண்ணலாம் என்று இந்த கம்பருடைய பாசுரத்தை எடுத்து காட்டி ஒரு செய்தார்கள் இதற்கு மேல அதே இரண்டாவது பதிகத்தினுடைய கடைசி பார்த்து ரொம்ப ஆச்சரியமான சன்னிவேசம் கரியமாமுகில் படலங்கள் கிடந்து அவை முழங்குடா கடிதம் பெரியமாகுடம் வளைய நற்பெயர்கள் திரிதி எம்பெருமானை என்று ஒரு கேத்திரம் அது இமயமலையிலே உள்ளது ஒவ்வொரு பாசுரத்திலேயும் இமயத்து இமயத்து இமயத்து என்று இமயத்திலே உள்ள கேத்திரத்தை பாடி வருகிறார் அந்த கேத்திரத்திலே இந்த மலகனிலே இருக்கப்பட்ட திவிதேச வாகையினாலே ஒரு மலையினுடைய தன்மையை சொல்கிறார் அங்கே கரிய மாமுகில் படலங்கள் கிடந்து அவை முழங்குடா களிரன்று பெரிய மாசுனம் வரையன நஞ்சியர் என்று ஒரு ஆச்சாரியர் உடையவருக்கு நாலாவர் உடையவருடைய சிஷ்யருடைய சிஷ்யருடைய சிஷ்யர் அவர் ஒருவருக்கு அர்த்தஞ்சொல்லுகிறார் நம்மட்டை என்கிற ஆச்சாரியருக்கு அவர் அர்த்தஞ்சொல்லுகிறார் என்ன சொன்னார் கரியமாமுகில் படலங்கள் கிடந்து மேகங்கள் நிறைய தீர்த்தத்தை முடிவுட்டி இடத்தை விட்டு பேர முடியாமல் கர்ஜிக்கிறது ஒரு இடத்துல உட்கார்ந்து மேகங்கள் கர்ஜிக்கிறது ஒரு பக்கத்திலே இருக்கிறது பிரம்மாண்டமான மலைப்பாம்புகள் இருக்கிறது அந்த மலைப்பாம்புகள் அது என்னவென்று நினைத்தது யானை கஞ்சிப்பதாக நினைத்து விட்டது மலைப்பாம்பு உண்மையிலே மேக கஞ்சனையை கேட்டு இது மேகவன்மை இது யானையினுடைய முழக்கம் என்று கொஞ்சம் பயந்து உள்ள போறதுக்காக ஆரம்பிக்கிறது என்று அர்த்தம் சொன்னார் அந்த நஞ்சியல் என்று ஆச்சாரியர் யாருக்கு நம்பிள்ளை என்கிற ஆச்சாரியருக்கு இதை கேட்டவுடனே இப்படி திருவுள்ளமோ இப்படிதான் பொருளோ அப்படின்னா நீர் கேட்கிற போது அதில் உயர்ந்த அர்த்தம் இருக்கும் சொல்லும் நமக்கு தோன்ற அர்த்தத்தை சொல்லும் அப்படின்னு அவர் சித்திரகூட படலத்திலே இருக்கிற ஒரு பாட்டை திருவுள்ளத்திலே விட்டுண்டு இடிகோழத்தை கொடுமொடுத்துடன் விழுங்கும் கடியமாசுணம் கச்சறிந்தவரனவடங்கி சடைகொள் சென்னியர் தாழ்விலர் தாம் மிதித்தேற படிகதாமனத் தாழ்வர கிடப்பட பாராயி இளையோனுக்கு ராமபிரான் காட்டுகிறார் அந்த சன்னிவேசத்தை மலமேலே சித்திரகூட பர்வதத்தினுடைய உச்சியிலே அநேக மகர்ஷிகள் வாசம் பண்ணிட்டு அங்கே ஜலம் கிடையாது மேலே உச்சியிலே ஜலம் கிடையாது வாழ்ந்திய போது அங்கிருந்து கிட்டுக்கிட்டு இறங்கி கீழே மந்தாகினே பெருகிறது அந்த மலைச்சாரலே மந்தாகினே நதி பெருகின்றிருக்கு அந்த தாழ்வரையிலே ராமனும் சீதையும் இலக்குமணம் எழுந்தது இருக்கிறார்கள் அந்த நிகழ்ச்சியை எடுத்துச் சொல்லுகிறார் இளையோனுக்கும் சீதைக்கும் ராமன் கம்பர் பாடியிருப்பதை முன்னே சொல்லுகிறேன் இடிகொள்பவரத்தையை சொடுமோடு சூடல் விழுங்கும் கடியமாசுனம் கற்றறிந்தவரன அடங்கி ஒரு அங்க அந்த பணிகள்ல அந்த படிக்கட்டுல படிக்கட்டு கிடையாது மலையினுடைய சாரல் அது பாட்டுமா கல்லு மண்ணுமா இருக்குது அங்கே கீழிருந்து மேலேருந்து கீழே வருகிறவர்களுக்கு சௌகரியமாக படிகள் போல அந்த மலைப்பாம்புகள் படுத்து கொண்டிருக்கிறது அந்த மலைப்பாம்புகள் எப்படிப்பட்டவை என்று கேட்டால் பிடிகொள்வோடத்தையை தொடுவோடு துடன் விழுங்கும் கடியமாசுனம் பிரம்மாண்டமான மலைப்பாம்புகள் அவை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு யானையை விழுங்கிவிடும் ஒவ்வொரு பாம்பும் ஒவ்வொரு யானையை விழுங்கக்கூடியது அப்படிப்பட்டவை தன்னுடைய வீரத்தை பராக்கிரமத்தை காட்டாமல் மேலே இருந்து ரிஷிகள் போவாரே அவர்கள் மிதித்து ஏறுவதற்கு பணிகளாக நாம் இருப்போம் என்று மெதுவாக காலவற்று கீழே இறங்குவதற்கு பாங்காக பணிகளாக இருக்கிறது இடிகொள்ளோழத்தையை சொல்லும் ஒடுத்துடன் விழுங்கும் இது கரிய மாசுணம் அவர் என்ன அர்த்தம் சொன்னார் நஞ்சீர் என்பவர் இனி யானை என்று பயந்து கொண்டு மேகத்தை யானையாக நினைத்து அஞ்சி புத்திலே போய் புகும்படியான ஒரு சன்னிவேசம் என்று அவர் அர்த்தம் சொன்னார் இல்லை மலைக்கு சிறப்பு சொல்லுகிற கவிகள் இப்படி சொல்லி இருக்கிறார்கள் எப்படி யானையை எடுத்து விழுங்கும்படியானது மாசுணங்கள் மலப்பாம்புகள் எங்க சொல்லி இருக்குதுன்னா இந்த கரிய மாசுணம் கத்தறிந்தவர் நமடை நல்ல உபமா காளிதாசஸ்யா என்று காளிதாசருக்கு போல ஒரு பெருமை உபமானம் காட்டுவதில்லை இங்கு சொன்னார் கற்றவர் போல அடங்கின்னு சொல்வது கற்றறிந்தவரன் அவடங்கி கற்றவர்களுக்கெல்லாம் நாம் தான் கற்றோன் அகமேவ பண்டிதா என்று செருக்கு இருக்கக்கூடும் கற்று அறிந்த எதை அறிந்தவர் கல்விக்கு என்ன பயனென்னால் வினயந்தான் வித்யா ஹிருத்யா திசாவத்யா வினா வினய சம்பதம் வித்யை எவ்வளவு கற்றாலும் கூட நினைவில்லையானால் அந்த விந்தை காசு புலவாது என்றார் ஒரு அலங்கார பண்டிதர் கற்றறிந்தவர் நன்றாக கற்று கற்றதற்கு வினயம்தான் முக்கியமானது என்று தெரிந்து கொண்டவர் எப்படி அடங்கி இருப்பார்களோ அதுபோல இந்த மாகுணமான யானையை விழுங்கக்கூடிய ஆற்றல் உடையதா இருக்க செய்தேயும் என்னமா இருக்குது கரியமாசுணங் கற்கவிந்தவடனவடங்கி சடைகொள் சென்னியர் தாய்விலர் தாம் மிதித்தோரா படிகடாமென தாழ்வரை கிடப்பட இந்த பாட்டை கூட சொல்லல கடிய மாசுணம் கற்றறிந்தவரா அடங்கி மாசுணம் அந்த யானை விழுங்கும் இருக்கிறது அந்த மாசுணமா மாசுணமானது யானைக்கு பயந்து கொண்டு உள்ளே போவது சுவாமி சாதிக்கிறது இப்படி இருக்கலாமோ என்று சொன்னாராம் ஆச்சாரியருக்கு சிஷ்யர் சொன்னார் இந்த அர்த்தத்தை கேட்டு அந்த பாட்டையும் கேட்டு ரொம்ப சந்தோஷம் இதுதான் அர்த்தம் இதுதான் அர்த்தம் இதுதான் அர்த்தம் என்று சிஷியர்களை அந்த அர்த்தத்தையே கொள்ளும்படி நியமனம் கொடுத்தார் என்பது ஒரு இன்னொருடன் இடம் சொல்லுவது திருவாய்மொழியிலே நான் இதுக்கு சொன்னது திருமங்கையாழ்வாருடைய பாட்டிலே சொன்னேன் திருவாய்மொழியிலே ஆறாவது பத்து பத்து அதிலே ஒரு பாசுரம் ஞாபத்தூடே நடந்து நன்றும் கிடந்திருந்தும் சாலப்பதனாய் நாள் உகந்தோர் காப்பானே சீராய் நிலனாய் தீயாய் தராய் நடுவானாய் என்று தொடங்குகிறது ஒரு பதிகம் அந்த பதிகத்துக்கு பொருள் தா கருத்து சொல்லுகிற மனவார மாமணிகள் நீராகி கேட்டவர்கள் நஞ்சையா மாலுக்கும் ஏறாறு மிகுந்தில் இருப்பு அரிதான ஆராதகாதருடன் கூப்பிட்டான் அவத்தரார் ஆழ்வார் அந்த பதிகத்திலே அவத்தரார் அந்த அவத்தரம் எப்படிப்பட்டதுன்னு கேட்டால் இசிம்பில் ஏறாறு குணத்தில் இருப்பு அரிதா நீராகி காட்டவர்கள் நஞ்சையா மாலுக்கும் ஏறாறு விசிம்பில் இருப்பு அரிதா அப்படி கதறுகிற பதிகத்திலே மூன்றாவது பாட்டு എന്ന ഭാഷയിൽ ഞാളത്തൂടെ നടന്തി നന്ദ്രം കിടന്നിരുന്നും ചാളപ്പല നാൾ മുഖന്തോറുയികൾ കാപ്പാനേ പെരുമാനെ ചിലടങ്ങളിലെ നന്ദ്രം ചിലടങ്ങളിലെ ഇരുന്നും വീറ്റിരുന്നും ചിലടങ്ങളിലെ ശയനം കൊണ്ടും அதெல்லாம் எங்களுடைய நெஞ்சிலே உருக்கும்படியாக இருந்து இப்படி லோகத்தை காத்தருபவனே என்று பாசுகிறோம் அங்கே கிடந்து என்கிற இடத்திலே அர்த்தம் பண்ணார் அது ரொம்ப அருமையான அர்த்தம் வால்மீகி சொன்ன அர்த்தத்திலே வால்மீகி அந்த இடத்திலே கிடந்து என்று எந்த இடம் தோல்வித்து ஆச்சாரியாளுக்கு என்று கேட்டார் ராமபிரா கடற்கரையிலே விபீஷணாழ்வாருடைய ஒரு வார்த்தையின் மீது சமுத்திர தீரத்திலே சயனம் பண்ணார் பிரதிசயன பூமிகா பூஷித பயோதி புவினா ரகுவீர வேதாந்த தேசிகர் அந்த இடத்தை சொல்லுகிற போது பிரதிசயன பூஷித பூமிகா பூஷித பயோதி புவினா பிரதிசயனம் என்று ஒரு பதப்பிரயோகம் பண்ணார் அங்கு இருக்கிறது கடல் அந்த கடல் மேலே இவர் சேனிக்கிறார் ராகவர் அது என்னமா இருக்குதுன்னா ஒரு கடல் ஒரு கடலோட பண்டித்தார் போலே நீ ஒரு கடல் நான் ஒரு கடல் பெருமாள் ஒரு கடல் கருணை கடல் அது உப்பு கடல் இவர் கருணைக்கடல் கடல் பிரதிஷிச்சஞ்சலிம் பிராமுக கிருத்வா பிரதிஷிச்சே மகோதேகே அஞ்சலிம் பிராமுக கிருத்வா பிரதிஷிஷ்யே மகோததே வால்மீகியுடைய வாக்கள் கிழக்கு முகமாக இருந்து கொண்டு செயலை சென்றார் எப்படி செயலை சென்றார் பிரதிசிஷ்டே சமுத்திரத்தோடைய ஸ்பந்த பண்ணுகிறார் போலே செயலை சென்றார் பிரதிசயன பூமிகா பூஷித பயோதி குடினா இது தேசிகனுடைய வாக்கு இதுக்கு மூலம் எதுன்னு கேட்டால் வால்மீகியுடைய அஞ்சலென்றாம் முகக்கிருத்வா பிரதிஷிஷ்டே மகோதே பிரதிஷிஷ்டே இந்த சமுத்திரத்தும் போல தாம் ஒரு சமுத்திரமாக இருந்து கொண்டு அந்த கடவோட இது ஒரு கடவாக இருந்து கொண்டு அதுக்கு பிரத்தியாக சேனம் பண்ணார் பட்டர் ரங்கநாதனை வர்ணிக்கிறார் ஸ்ரீரங்கராஜ ஸ்தவத்திலே வால்மீகியனுடைய வாக்கு அது அப்படியே உடிச்சிட்டு மூததிபரவல்யோம்னோடு விஸ்மிருத்தமாபிஷரக்ஷணக்ஷமமிதி தீயா ஸ்ரீமத்யோ மனசீமவாங் மனுஷயோः பயோதிகுடினே புனரிவ புரஸ்கர்த்தும் ஸ்ரீரங்கிண பரிபுங்கவே समुपदधतः कञ्चित् कञ्चित् प्रसारयतः भुजद्वयमपि सदा दानस्तद्धाळु दीर्घमुपास्महे அர்த்தம் சொல்ல முடியல காலாழன் நஞ்சடியும் கண் சுழர்ந்து கிடக்கிறேன் பிரதி ஜலபிதோ வேளாசையாம் விபீஷண கௌத்துகாத்து இந்த கடல்ல கிடக்கிற போது கடற்கரையிலே பெருமாள் எத்தனை நாள் படுத்துகின்றார் நிஷாஹா திஸ்ரோதி சக்கரமும் மூணு ராத்திரி மூணு பகல் மூணு ராத்திரி படுத்துகின்றார் கம்பர் சொல்வது ஆறு ராத்திரி என்று கம்பர் சொல்லி இருக்கிறார் வால்மீகி பேசுவது மூணு ராத்திரி நிஜாஹா திஸ்ரோதி சக்கரமும் அந்த கிடையழகை தான் பார்த்துட்டே இருந்தானா பார்த்துட்டு இருந்தான் அப்புறம் அப்புறக்கடைசியிலே பட்டாபிஷேகமான பிற்பாடில் லத்வா குலதனம் ராஜா லங்காம் பிராயா திபீஷனா எல்லாருக்கும் தானம் பண்ணச்சே இவருக்கு என்ன தானம் பண்ணார் இந்த குலதனமாக அந்த ரங்கநாதன் ஆராதிச்சுட்டு இருந்தார் யுக்வார் வம்சத்திலே மனுகுல மகிபால தியானம் மௌனி பரம்பரா மணிமகரைக்கார் நேராதிதாபிதரோருக பட்டர் உள்ள போறார் యోరుదం తెలియదే రామసీతో బనీతై హేమాంభోజై నిబుడనికటే రామసీతో బనీతై భట్ట రంగనాథుని உள்ள போகத்தே ராமனும் சீதையும் ஆராதித்த புஷ்பங்கள் உண்டே சொன்ன புஷ்பங்கள் அது கீழே செதறி இருக்குது இறங்கேந்தோ பதகிசலையே நீலமஞ்சீரமைத்யா வந்தே விருந்த பிரணயித்த മധുപംവ്രാതരാജീവചൈത്രേ നിത്യാഭ്യക്ഷാനതവിധിമുഖസ്ഥോ വശംസയ്യമാനൈ ഹേമാംഭോജിർനിപിടനികട്ടെ രാമസീതോപലിനീതൈ രാമനംസീതേ ആരാധിച്ച திவ்யமங்கள விக்கிரகம் எதிர் அந்த ரங்கநாதருடைய விக்கிரகம் அவரை கொடுத்தாராம் விபீஷணா என்பதனுக்கு மண்ணுடைய விமீனலர்க்காய் மதிலிலக்கெட்டிச நோக்கி அவர்கள் பெற்றவென்னுடைய திருவரங்கர் அந்த விபீஷனாக அயோத்தியிலே பெருமாளை வேலை போகிற வேலை பண்ணி லங்கைக்கு போகிறார் கோகத்தை தாண்டி போகணும் ஸ்ரீரங்கத்தை தாண்டி போக வேண்டியிருந்தது காவேரி தாண்டி போக வேண்டியிருந்தது காவேரி கரையிலே பெருமாளை வெச்சுட்டு ಅನುಷ್ಠಾನತೆ ಪಂಡಿ ಕೌಸಲ್ಯ ಸುಪ್ರಜಾರಾಮ ಉತ್ಯುಷ್ಟ ಉತ್ಯುಷ್ಟ ಗೋವಿಂದ ರವೀಂದ್ರಗಣಂದ நாகர்களே லத்திங்கதா பிரசங்கம் எனக்கு இங்கேதான் சந்தோஷமா இருக்குது இந்த இடத்துல என்ன வேலை பண்ணிட்டு போ உடனே நான் பார்த்துட்டு இருக்கேன்னு அப்ப பிரார்த்திச்சாராம் நிபிகள் இந்த கடற்கரையிலே சேனை சென்றிருந்தது மூணு நாள் பார்த்து எனக்கு ரொம்ப ஆனந்தமா இருக்கு அந்த மாதிரி இங்கு அப்படின்னு விபீஷணன் கேட்டான் பிரதிஜலதிதோ வேலாசையா விபீஷண கௌதுகாத்து புனரிவ புரஸ்கர்த்தும் அந்த விபீஷணனுடைய ஆசைக்காக அந்த சமுதிரக்கரையிலே இருந்த ஒரு கடலுக்கு கடல் போலே இருந்த ஒரு அழகை எல்லாரும் அனுபவிப்பதற்காக سم بدلے تدیات اور பட்டருடைய திருவார் இதை அப்படியே பட்டருடைய கோஷ்டியிலே காட்டவர் கம்பர் கடகோவரந்தாகியிலே கூட்டங்களோறும் குருகைத்திரான் குணங்கூறும் அன்பருட்டங்களோறும் இருக்க பெற்றேன் நான் எங்கே இருப்பேன் கம்பர் சொல்லுகிறார் நான் எங்கே இருப்பேன்னு கேட்டார் நம்மாழ்வார் ஸ்ரீசூட்டிகளை கூட்டமாக கூட்டம் கூட்டமாக கூடி பிரவச்சனம் பண்ணுகிறார்களே அந்த கோத்திலே இருப்பேன் இருந்து எம்முடைய நாட்டங்கதோறும் புனல் வந்து நாளப்பற்றி ஒழுமை இருக்க மாட்டேன் என் கண்ட ஜாலதாரையாக அகம்பு ஒழுகும் இருட்டங்கள் கூட்டங்களோறும் குருகை பிரான் குணன் கூறுமன்பர் இருக்கங்களோரும் இருக்கப் பெற்றேன் இருந்த உடைய நாட்டம் என்னால் கண்ணுக்கு பெயர் எம்முடைய நாட்டங்களோரும் புனல் வந்து நாளப் பெற்றேன் அதனாலே இந்த கூட்டம் என்பது எப்ப ஏற்பட்டது உடையவர்கள் ராமானுஜர் காலத்துக்கு பிறகு ஏற்பட்டது நாதமுனிகள் இந்த நிஜ பிரபந்தங்களை சம்பாதிப்பதற்கு உழைத்துக் கொண்டிருந்தார் ஆழ்வார்த்திரஹரிக்கு போய் கண்ணனில் செலுத்தாம் என்கிற பிரபந்தத்தை பன்னீராயிரம் முறை உருச்சொல்லி ஆழ்வாரை சாட்சாத்கரித்து மூலத்தை பெற்றார் மூலத்தை பெற்று தம்முடைய மருமான்கள் கேளை அட்டாழ்வார் மேலே அட்டாழ்வார் என்று இருவருக்கு கண்டபாடும் செய்து வைத்தார் அவர்கள்தான் திவ்ய அறையர்கள் என்று பெயரோடு அங்கே பாடிட்டு இருந்தார் இந்த கோவில்களே கூட்டமாக கூடி அருளிச்சை திவ்ய பிரபந்தங்களை பாடுவது அதனுடைய வியாக்கியானங்களை ஆயிரக்கணக்கான பேர் சேர்ந்து உபன்யசிப்பது என்பது எப்ப ஏற்பட்டது உடையவர் காலத்திலே கூறத்தாழ்வான் காலத்திலே ஏற்பட்டது ஆகினால்தான் உடையெல்லாம் நியமித்தார் பார்வலகில் ஆசையுடையோர்க்கெல்லாம் ஆரியர்களால் கூறுமென்று பேசி வரம்பருத்தார்கள் அதற்கு முன்ன இருந்த ஆச்சாரியார் ஓராண்படியாய் உபதேசித்தார் முன்னோ ஏறார் எதிராகர் இன்னருளார் பாருலகில் ஆசையுடையோர்க்கெல்லாம் ஆரியர்கள் கூறுவென்று பேசி மரம் மறுத்தார்கள் உடையவருக்கு முன்னே சில ஆச்சாரியார் இருந்தார் அவ்வாறு உபதேசம் எப்படி பண்ணாங்க கேட்டால் ஒருத்தருக்கு தான் சொல்லுவார் ரெண்டு பேர் போனால்வா அப்பா நீ எட்டு மணியை பிடிச்சி ஒன்பது மணி வரைக்கும் பா நீ ஏழு மணியை பிடிச்சி எட்டு மணி வரைக்கும் வா சொல்லுவேன் இல்லை நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே ஜன்னா கேட்க வந்திருக்கோம் இல்லை இல்லை ரெண்டு பேரும் சேர்த்து சேர்த்துலாம் சொல்ற வழக்கம் இல்லை அப்படின்னு சொல்லி ஓராண் வழியாய் உபதேசித்தார் முன்னும் பிராச்சீனமான ஒரு வரம்பை அறுத்தார் ஒருவர் ஒருவருக்கே சொல்லுகிறது என்கிற வரம்பு இருந்தது உடையவர் காலத்துக்கு முன்னே கம்பர் காக்கிற போது எப்படி காட்டாரு அவர் கூட்டங்களோரும் குறுகைப்பிலா கூறும் அன்பருத்தங்களோரும் இருக்க பெற்றே அந்த கூட்டங்கள்ல போய் நான் உட்காந்துருந்தேன் அந்த கூட்டம் எந்த கூட்டம் அது இந்த பட்டருடைய காலக்ஷேப கூட்டம் அவர் சொல்லியிருக்கிற அர்த்தத்தை கம்பராமாயணத்திலே அந்த வருணனை வழிபட்டு பகவத்திலே